பகவத்கீதை அத்தியாயம் பன்னெண்டு வகுப்பு மூன்று பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பொன்னுசாமி சுவாமி பதினெட்டு ஏழு ஒரு நான் எங்கேயோ சினிமா பாட்டு ஓடிட்டு டிவி சவுண்ட் மாதிரி தெரியுது நல்லபடி சதான்னு போயிருக்காரு நல்லபடி சதான்னு போயிருக்காரு அவர் தான் போயிருக்காரு முருகன் பொன்னுசாமி வரல கேட்கணும் ஓ பொன்னுசாமிஜி வந்துட்டீங்களா ஹரிஓம் செலப்ப சார் வந்துட்டாங்க ஹரிஓம் ராம் முத்துசாமிஜி வந்தாச்சுங்க ஆடியோ கரெக்டாக இருக்குங்களா ராம் ஆ சரியாக ஜெகநாதன்ஜி வந்துட்டீங்க ஜெகநாதன்ஜி சவுண்டு சரியாக இருக்குங்களா எனக்கும் உங்களுக்கு ராமராம் முருக முருகேஷ் சார் வந்துருந்தீங்க ஆனால் அவர் சவுண்டு நம்ம கேட்காது சரி ரைட் ஓகே சுவாமிஜி மட்டும்தான் இன்னும் என்னன்னு தெரியல கனெக்ஷன் காணும் அது நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் இன்னும் பழகாததுனால இது ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எடுக்கிறது கூச்சிக்காதீங்க நம்ம நாளையிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட நம்ம இதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் யாரெல்லாம் முன்னாடியே ஒரு கிலோ முன்னாடி கனெக்ட் ஆகிட்டா இப்போ நம்ம குடும்பமான கேட்டரிங்லாம் ஆரம்பிக்க முயற்சி பண்ணுவோம் இல்லை அது இஷ்யூ பொண்ணு பொண்ணுசாமி திரும்ப இது வந்துருச்சு எக்ஸ்க்ளமேஷன்ஸ் இதில் கட் ஆகிடுச்சு போல பொண்ணுசாமிஜி ஹரி ஓம் பொண்ணுசாமிஜி கனெக்ஷனில் கனெக்ஷன் எப்போ இருக்கு பொண்ணுசாமிஜி ஒன்று சுவாமிஜி ஹரி ஓம் அவருடைய மொபைல் ஆ வந்துட்டார் வந்துட்டார் பொண்ணு ஆ ஆ சரி வீடியோ வரல ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு சரி நீங்கள் லைனில் இருக்க கேமரா இது செட் பண்ணிடுவோம் ஆ இப்போ எல்லாருமே லைனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்